இது குண்டத்தில் அருடையது அப்படின்னு போட்டிருக்கேன் ஏன்னா கடைசியில வருகின்ற பொழுது காட்டினாய் கடுக்குண்டிலே என்ற அந்த கடுக்குண்டில் என்பது அந்த ஊரை வைத்தே பாடுகிறார் பாடுகிறார் அதனால குண்டத்தில் அருளி இருக்கலாம் என்று தெரியுது இன்னைக்கும் கூட அந்த குண்டத்தில் அந்த அமைப்பெல்லாம் மணிவாசகருடைய இது அது நல்ல சென்னைக்காரங்க தான் அந்த கீழே மணிவாசருடைய அந்த உருவத்தை வைத்து நல்ல கோயிலா கட்டி வழிபாடு செய்யறாங்க நம்ம இந்த முருகவேல்னு இருந்தாரு என்ன தெரியும் நம்ம இது திருக்கோவில் ஆசிரியராக இருந்தார் முருகவேல்னு நாரா முருகவேல் நல்ல அன்பர் அவர் தான் யோகிரியா படிச்சவர்னு கடந்த கல்லூரியில புலவரெல்லாம் எங்க மாதிரிலாம் இருந்து இப்போ அஞ்சு ஆண்டு படிச்ச தம்பி அவர் முருகவேல்னு பேர் அவங்க அண்ணன் தான் இப்போ இருக்கா இவங்க இறந்துட்டாரு அந்த குடும்பத்தில் எல்லாருமே அண்ணன் பிள்ளையும் சரி தம்பி பிள்ளையும் சரி ரெண்டு பேருமே நல்ல பக்திமான்கள் அப்படி ஒரு ஆச்சரியம் அப்பா மாதிரியே பிள்ளைங்க அது மாதிரி இவர் இப்போ அண்ணாச்சி நல்ல பீச்செல்லாம் எடுத்து கொடுக்குறாரு பீச்செல்லாம் எடுத்து கொடுப்பாரு தம்பி பையங்க அதுக்கு மேல் நிற்பாங்க ஐயா ஐயா ஐயா அப்புறம் ஒரு குடும்பம் சென்னையில் சைதாப்பேட்டை அவங்களுக்கு அதனால இப்போ வந்து தம்பி நாளைக்கு நாளைக்கு சென்னை சரிங்களா நாளைக்கு சென்னை வரும்போது அந்த பையன் முன்னே வந்துடும் தாம்பரத்துக்கு வந்து நின்று ஐயா அப்படின்னு சொல்லி ஆ ஆமா காலையில நாலரைக்கெல்லாம் அலாரம் வச்சு ஆறுக்கெல்லாம் எழுந்திரிச்சோம்னா போங்க ஆகவே அதில் அந்த தம்பி நல்லா வரும் நல்லா அந்த மாதிரி அந்த அவங்க குண்டத்தில் அந்த மாதிரி ஒரு கோயில் வைத்து கட்டி ரொம்ப அருமையாக வச்சுருக்கார் அதனால் அந்த ஆண்டுக்கு ஒரு முறை நல்ல ஒரு மூன்று நாள் அங்கே திருமுறை முற்றோதல் பண்ணுறாங்க இந்த இடம் திருமந்திரம் பண்ணாங்க மூவாயிரம் பாட்டு ஐந்து நாள் இருந்து திருமறை முற்றம் அதனால் ரெண்டு நாள் வந்து ஐயா திருமண திருமணத்தை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னார் <laughs> சரியா குரு தரிசனம் பாருங்க சர்க்குரு தரிசனம் ரொம்ப அருமை ஏன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு பாடலிலும் பெருமானி திருக்கழுக்குன்ற அடியன் வந்த போது காட்டினாய் கழுக்குண்டிலே உன்னுடைய திருக்கோலத்தை காட்டினாய் என்றே பாடுவதனால அருமையா அந்த தலைப்பை வச்சுட்டாங்க இது வந்து ஒண்ணு நமக்கு ஒண்ணு சிக்கலான தலைப்பில் ஏன்னா ஒவ்வொரு பாடலையும் சொல்லப்படுது அதனால சர்க்குரு தரிசனம் என்ன சர்க்குரு நம்முடைய தன்னுடைய பெருமான் குருநாதனாக இருந்து பாடுகிறார் ஒவ்வொரு பாட்டிலும் காட்டினாய் கழுக்குண்டிலேன்னு வருவதனால சர்க்குரு தரிசனம்னு பண்ணார் பாருங்க பிணைக்கீழாத பேருந்துரை பெருமான் உன் நாமங்கள் பேசுவார்க்கு இணைக்கீழாததோர் இன்பமே வரும் துன்பமே தூடை தம்பிரான் உனக்கீராததோர் விட்டு மேல் வீரையாமல் என்வினை ஒத்தவின் கணக்கில் ஆற்றிரு கோலம் நீ வந்து காட்டி நாய்கடு குண்டிலே அருமையா சொல்லிட்டு பிணைக்கிலாத பெருந்துரை என்னது பிணைக்கிலாத பெருந்துரை அப்படின்னு கேட்டா திருப்பெருந்துரை இருக்கு அது பிணக்கில்லாதான் என்ன பிணக்கு அப்படின்னு கேட்டா பெருமானி இங்க அங்க எழுந்தொழி இருப்பதினாலே இந்த உலகம் இந்த உலகியல் தொடர்பு இது மாதிரி இந்த பிணக்கே வராது அவனோடு இணங்கியே இருக்கலாமே தவிர பிணக்கம்னு வந்து வெளி பிரிய மாட்டான் அப்படிப்பட்ட பெருந்துரை பிணைக்கிலாத பெருந்துரை பெருமான் பெருமானாக இருக்கிறவர் உன் நாமங்கள் பேசுவார்க்கு உன் நாமங்கள்ங்கிறது இங்க பொதுவா சொன்னாலும் நாமங்கிறது என்னது திருவைந்தெழுத்து தான் திருவைந்தெழுத்து தான் திருவைந்தெழுத்து தான் அப்படியே திருப்பெழுத்து ஏன்னா இங்க என்ன அண்ணாமலையா இருக்கிறோம் திருப்பனந்தாள்னா செஞ்சடையப்ப இருக்கிறோம் இப்படி ஒருத்தர் வயசு வயசு கோயில்னா புள்ளிருக்கு வேலூர் ஆணி போற்றாதுன்னா அப்படி சொல்றாங்க ஆனா வேலூர்ல என்ன ஜலகண்டேஸ்வரர் இருக்கிறோம் மயிலாப்பூர்ல என்ன மயிலாப்பூர் கபாலீஸ்வரம் அப்படி போடுது ஆனா எல்லாருக்கும் பொதுப்பெயராக இருக்கிறது என்னன்னாரு திருவைந்தெழுத்து தான் சொல்லிட்டோம்னா எல்லா அப்படி பிணைக்கீழாத பெருந்தூரை பெருமான் உன் நாமங்கள் பேசுவார்க்கு என்ன கிடைக்குமா இணைக்கீழாததோர் இன்பமே வரும் எனக்குதுன்னா ஒப்புன்னு அர்த்தம் ஒப்பில்லாத இன்பம் கிடைக்கும் அது என்ன ஒப்பில்லாத இன்பம் இந்த நமக்கு பிறகுண்ட இன்பத்துல ரூபா கிடைச்சதுன்னா நம்ம விட டாட்டா பெண்லாம் இருக்காங்க நீங்கள் வீடு வாசல் சொன்னீங்கன்னா எத்தனையோ பேர் ஐம்பது அடுக்க அறுபது அடுக்கெல்லாம் மாடி இருக்கலாம் படிப்புன்னு சொன்னீங்கன்னா நம்ம விட ஒரு மணி படித்த ரெண்டு மணி படிச்சிருக்கோம்னா அவெல்லாம் பதினெட்டு மணி இருபது மணி மொழி வேலை நாட்டில் இருக்கிறான் அதனால் அதுல ஒண்ணு முடியாது அப்படி பார்த்தீங்கன்னா அழகுன்னா கேட்க வேணாம் நம்ம அழுது ஒடியுது எல்லாம் அழகாக இருக்கவனு இருக்கிறான் சரிங்களா எனவே நீங்கள் இந்த அமைப்பில் இருக்கிற இந்த உலகியல் தொடர்புகளில் வந்து எதுவுமே ஒன்றும் இல்லை இல்லை ஆனால் இதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்து போயிடும் இந்த வீடு பேர் இருக்குதே அதுதான் அதற்கு ஒப்புமை சொல்லவே முடியாது ஏன் அங்க சென்றவர்கள் இல்ல மீட்டு இங்கு வந்து வினை பிறவி சாராமி கள்ளப்புல குரம்பை கட்டடிக்க வல்லி மீண்டும் இந்த பிறவிங்கிறதுக்கு வர வேண்டியது இந்த ஆன்மா எங்க இருக்கணும் அங்க இருந்துட்டுன்னா அசையாம அங்கேயே இருக்கலாம் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து உள்ளாகாது அங்கே இருந்துருவாராம் அதனால அந்த பெருமானுடைய இருக்கை ஒண்ணுதான் முத்தித்தான் அப்படிப்பட்டது இணைக்கீழாததோர் இன்பமே வரும் துன்பமே தூடை தம்பிரான் அப்போ இந்த திருவைந்தளத்தை நினைச்சா என்னன்னு கேட்டா இரண்டு விதமான பலன் ஒன்னு துன்ப நீக்கம் இன்னொன்று இன்ப ஆக்கம் இன்ப ஆக்கம் அதனால சுய அனுபவத்தில் என்ன சொன்னது பாச நீக்கம் சிவப்பேறு என்று சொன்னார் இந்த பாச நீக்கம் துன்பத்தை நீக்குவது வீடு பேரு இன்பத்தை ஆக்குவது எனவே நம்ம எது தொல்லையோ அதை நீங்கவும் எது நாம் அடையணுமோ அதை அடையவும் செய்யும் இல்லை அதான் இன்பமே தரும் துன்பமே துடைத்து துன்பத்தை நீக்கவும் இன்பத்தை வழங்கவும் செய்யும் செய்வாங்க அப்படிப்பட்ட பெருமான் எங்க இருக்கிறான் உனக்கிராததோர் வித்து மேல் வீழையாமல் என் வீணை ஒத்த பின் அருமை அருமை பக்கா சைவ சித்தாந்தம் உனக்கு இல்லாததோர் வித்துனர் உனக்குன்னா காயாத வித்து என்னைக்கும் பசுமையா இருக்கிற வித்து அதனால அது எப்படின்னா வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து வளர்ந்துகிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட விதையா என்ன விதை இருவினைங்கிறது நமக்கு இந்த வினையினால தானே வந்தது வினையின் வந்தது வினைக்கு விளைவாயது புனைவன நீங்கில் புலால் புறத்திடுவது பற்றின் பற்றிடம் குற்ற கொள்கலம் அடுக்காறு கவலை ஐயா இதுல தவளா உள்ளம் தன்பால் உடையது மக்கள் யாக்கை யாரு மணிமேகலை ஐம்பெரும் காப்பியங்கள மணிமேகலை ஒண்ணு அல்லவா அது அதனால அப்படிப்பட்ட அந்த பிறவி எல்லாம் எடுத்து உடலுவதை விட்டு என்ன கிடைக்கும் உனைக்கீழாததோர் வித்து என்னைக்குமே அது வந்து காயாத வித்து என்னைக்கு முளைச்சுக்கிட்டே இருக்கும் அந்த எது பிறவிங்கிற ஒண்ணு இந்த பிறவிங்கிற விதை என்னைக்குமே காயாது வினை இருக்கிற வரைக்கும் மாட்டுக்கு போட்டு போட்டு முளைச்சிக்கிட்டு முளைச்சிக்கிட்டு எருவாய் கருவாய் தண்ணிலே உருவாய் இதுவே தொடர்வாய் வெறி போல ஒருதாய் இருதாய் பல கோடியதாய் உடனே அழியாது அந்த மாதிரி வந்துடும் அதனால காய்ச்சல் இல்லாத வித்து எப்ப பார்த்தா முளைச்சிக்கிட்டே இருக்கும் அந்த வித்து மேல் விளையாமல் இனிமே அந்த வித வேலையே செய்யாது என்ன அர்த்தம் பெருவிங்கிறது வராது அப்படி அதுக்கு என்ன செய்யணும் என் வினை ஒத்த பின் என் வினை ஒத்த பின் என் வினைங்கிறது என்னது ரெண்டு வினை நல்வினை தீவினை இருவினை இரண்டையும் நல்லதை நல்லதாக கருதாமலும் தீயதை தீயதாக கருதாமலும் இருக்கும்படியான சூழல் சூழல் தீயதை வந்தா நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே அருமையான இருவினி ஒப்பு இருவினி ஒப்புங்கிறது நீ நல்லது செய்த திருவருள் கெட்டது செய்து திருவருள் என் தீவினை இருக்காதனால செய்கிற எனவே நல்வினை என்பதனால் அதை போய் நான் ரொம்ப விரும்புகிறதோ தீவினை என்பதனால சலிக்கிறதோ இல்லை இல்லை திருவள்ளுவர் இதை சொல்லுகிறார் திருக்குறள்ல ஆயிரத்தி முன்னூத்தி முப்பதுல மக்கு பயிரலா இன்ப இது உடனே கேட்டான் ஒருத்தன் ஆனா இந்த மாதிரி குரல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம இந்த பண்ணலாம் ஒண்ணுமில்லைங்கிறது நல்ல முழு பூசணிக்காய வச்சுக்கிட்டு இங்க பாரு இப்ப பூசணிக்காயா இல்ல பூசணிக்காய் இந்த முண்டத்துக்கு பூசணிக்காய் தெரிஞ்சதுன்னா சோறு இருக்குது ரெண்டும் தெரியாது ரெண்டும் தெரியாது அருமை சொல்லுங்க ஐயா தீவினையை வந்து தீ நல்வினையை நல்வினையா கருதாம இருக்கிறதுன்னா அல்லவா அல்ல இருக்குது தீவினையை தீவினையா கருதக்கூடாதுன்னா எப்படி ஒரு வயிற்று வலிக்குது பிடிச்சி வாட்டுது அப்படின்னு சொல்லும்போது வயிற்று வலியுறுத்தி எப்படி சொல்ல முடியும் திருநாவுக்கரசரே முடியாம வயிற்றோடு துடைக்கு முடக்கீடு ஆற்றேன் ஆனாலும் நெஞ்சம் உமைக்கே இடமாக வைத்தேன் ஆனால் இந்த உடம்பு வந்ததே தவிர உயிரை கொள்ளுமான வரைக்கும் நிறுத்தியிருக்க அதனாலதான் விரட்டான துறை அம்மானின்னு சொன்ன உடனே அந்த வழியெல்லாம் நீங்க நீங்க வேற எந்த டாக்டர் போனாரு அந்த டாக்டர் தான் போனாரு வீரட்டான துறை டாக்டர் வயிற்று வழியை நீங்கணும்னா வீரட்டான துறை டாக்டர்கிட்ட போங்கன்னா என்ன சார் மருந்து மருந்து இருக்காது போயிட்டு வாங்கலேன் வீரட்டான துறை மருத்துவர் அதனால அப்படி இருக்கிற அருமையான பயிர் ஆகவே அந்த ஒத்த பின்ன தீமையை தீமையாக கருதக்கூடாது நன்மையை நன்மையாக கருதக்கூடாதுன்னா நன்மையை நன்மையை தீமையை எப்படி வந்து தீமையா கருதாம இருக்கணும்னாரு இந்த நன்மையை நன்மையா கருதாம இருக்க முடியாது ட்ரைனிங் கொடு பயிற்சி கொடு அப்ப தீமையை தீமையாக கருத மாட்டேங்க திருவள்ளுவர் சாமி துன்பத்தை எப்படி பொருந்தினாரு இன்பத்துள் இன்பம் விடையாதான் துன்பத்துள் துன்பம் முறுதல் இளன் நீ இன்பம் வரும்போது ஆஹா நமக்கு கொடுத்தது என்று நினைக்காம திருவள்ளுவர் என்ன இது என்று நினைக்கிறீங்க அப்படி அப்படி பயிற்சி பண்ணீங்க துன்பத்தை துன்பமாக கருத மாட்டேன் இப்படி இருவினை ஒப்புன்னு சொன்னவர் லட்சம் பேர் சொல்லியிருக்காங்க ஞானிகள் ஆனால் அந்த இருவினை ஒப்பை எப்படி இந்த ஆன்மா ஏற்க முடியும் என்று சொன்னது ஒரே ஒரு பெருமான் திருவள்ளுவர் தான் நீ தீமையை வயிற்று வலி வந்த போது வயிற்று வலியை வந்து கடக்குது போகணும் மறந்துடாத வயிற்று வலி இல்லை ஒன்றும் இல்லை இங்கே போகணும் நம்ம வீட்டுக்கு போகணும் போனோம் நம்ம எதிர்பாரா விதமாக ஐயா ஐயா வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு நல்ல அருமையாக பால் பாயசம் வச்சு நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க அப்புறம் கொடுத்துட்டு ஐயா இன்னும் கொஞ்சம் வீட்டுக்கு வேணாம் எடுத்துகிட்டு போங்க போய் பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்லாம் என்ன எடுத்து கொடுத்தாங்கன்னு வச்சுங்க நீங்கள் ஆஹா இன்றைக்கி பால் பாயசம் என்ன அருமையாக இருக்குது இங்கேயும் சாப்பிட்டோம் வீட்லேயும் கொடுத்துட்டாங்கன்னு நீங்கள் அந்த இன்பத்தை இன்பமாக கருதினீன்னா நாளைக்கு எங்கேயாவது நீ போய் திருவண்ணாமலை வேலை மட்டும் போகும்போது அன்னைக்கு எல்லாம் ஸ்ட்ரைக் கிளப்பும் கிடையாது இல்லைவா பழக்கடை கிடக்கடை எதுவும் கிடையாதுன்னு அன்னைக்கு என்ன பண்ணுவேன் என்று கேட்டால் இன்னையா ஒரு கடை கூட இல்லை ஒரு ஒரு பொறிகடலை கூட வாங்குறதுல நமக்கு தெரிஞ்ச ஆளும் ஒன்றும் காணும் எதுவும் காணும் அது வீடு எங்கே இங்கே போட்டுக்கு என்று நீ துன்பப்படாமல் இன்னைக்கு பால் பாயசத்தை ஆகா ஊகுன்னு சாப்பிட்டீங்கன்னா அன்னைக்கு பொறிகளில் கூட இல்லையேன்னு தவிப்பேன் இன்னைக்கு என்ன தெரியும் பால் பாயசம் என்னமோ எல்லாம் தொண்டை வரைக்கும் அதுக்கப்புறம் என்ன ஒண்ணுப்பா ஒண்ணு என்று இந்த பால் பாயசம் சாப்பிட்டது நீங்க பால் பாயசமா கருதி இன்பமா இன்பப்படாம இருந்தீங்கன்னா அன்னைக்கு ஸ்ட்ரைக் நடக்கிற அன்னைக்கு சரதா அன்னைக்கு ஒரு நாள் இல்லாம தான் இருந்தா என்ன போடுது போவேன் என்ன வச்சு தினமும் திணி திணிச்சு ஆக போகுது ஒரு நாள் தானே இல்லை போயிட்டு போகுது என்று அந்த துன்பத்தை நீ அனுபவிக்க மாட்டேன் அப்போ இந்த இருவினை ஒப்பு வரணும்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா இன்பம் வருகின்ற பொழுது இன்பமாக்கிறதாம இருந்துக்கணும் இருந்தா துன்பம் வரும்போது துன்பமா பட மாட்டீங்க இப்படி சொன்ன ஒரே ஒரு பெரியவர் திருவள்ளுவர் தான் இதெல்லாம் என்ன அர்த்தம் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் இதுக்கு வேற என்னதான் ஒரே எழுதுவ வேற எழுதினா குப்பைன்னு அர்த்தம் இது எழுதுனா எங்க இருவினை ஒப்புன்னு அர்த்தம் எது வேண்டும் சொல் மனமே சும்மா வழியில படம் எழுதிட்டு என்ன என்னத்தை நீங்க போறீங்க என்னத்தை நீங்க எழுதிட்டு போறீங்க இதுக்கு முன்னே எழுதுனா கூட பேத்தனும் இல்லைன்னா அவ்வளவுதான் பேத்தலாம் உரையினா எல்லாம் முன்னே எழுதிட்டானுங்க கொண்டுட்டான் அருமையா ஒருத்த ஒருத்த எனவே இந்த கணக்கில இருவினை ஒத்த பின் இந்த இருவினை ஒப்புங்கிறது எப்படி இருக்கும்னு கேட்டா அப்படி செய்யணுமா எப்படி நல்லது வருகின்ற பொழுது நல்லதுன்னு கருதி இன்பம் இன்பமா இருக்கக்கூடாது அதுக்காக நம்ம அந்த இன்பத்தை அனுப்பிக்கணும்ல பால் பாயம் சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு என்ன என்ன சார்னார் என்னவோ போனவங்க கொடுத்தாரு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வேலை கொடுத்துட்டாரு எல்லாம் சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது சின்னதாக கருதணும் ஆஹா நீ கிடைச்சதுன்னு அது என்ன சின்ன துன்பம் வரும்போது ஆஹா வந்துட்டுதுன்னு சொல்லணும் இது சின்னதாக கருது என்னமா திருவருள் இன்னைக்கு <laughs> சரி அப்படின்னு அனுபவிச்சுட்டீங்கன்னா நாளைக்கு துன்பம் வருகின்ற பொழுது திருவருள் அப்படின்ட்டு போடுவோம் இப்படி பயிற்சி பண்ணலாங்கிறார் திருவள்ளுவர் இன்பத்துள் இன்பம் வரும்போது அதை விரும்பாது மகிழ்ச்சிப்படாது அப்பன்னா துன்பத்துள் துன்பப்படாமல் இருக்கிறதுக்கு அந்த ட்ரைனிங் பயிற்சி சரியா வரும் என்று சொன்ன பெரியவர் திருவள்ளுவர் தான் அதான் மேல் வீணை ஒட்ட பின் இதான் இருவினை ஒப்பு அதான் நம்முடைய அருணகிரிநாதர் கூட அதை பிடிச்சார் இடத்துல இருவினை மும்மலமும் மர இரவியோடு பிறவியற முருகா இந்த இருவினையும் இந்த மூன்று மலமும் இருந்து பிராணி என்ன எடுக்குதே திருப்புகளில் சாத்திர கருத்துக்கள் எழுதலாமே ஒரு ரூபாய் எழுதல ஒரு இதெல்லாம் பிஹெச்டி பண்ணல நான் சொல்றேன் ஆறு படைவீடு எடுத்துக்க வேணாம் ஒன்னு எடுத்துக்க ஒன்னு எடுத்துக்கிறது திருப்பரங்குன்ற திருப்புகள் சைவ சித்தாந்த கோட்பாடுகள் படிச்சு எழுதுங்களேண்டா இருவினை மும்மலமுமர இரவியோடு பிறவியற ஏக போகமாய் நீயும் நானுமாய் பாத்தீங்களா படிக்கும்போது பாத்தீங்களா அவரே வர்றாரு ஏக போகமாய் நீயும் நானுமாய் இருகும் வகை பரம சுகம் அதனை அருள் இடை மருதில் ஏகநாயகா லோகநாயகா இமயவர் பெருமாளி திருடமுருகர் திருப்போம் இப்படி என்வினை ஒத்தவின் கணக்கில் ஆத்திரு கோலம் நீ வந்து காட்டி நாய்க்காடு குந்திரே இந்த இருவினை ஒப்பு வந்த பிறகுதான் எனக்கு நீ குருநாதனாக வந்து எனக்கு உபதேசித்தாய் அப்படிங்கிற உபதேசித்தாய் அதனால இப்ப குருநாதன் வர்றார் எனவே அந்த உபதேசம் <laughs> குண்டத்தில் அருளியது என்று இருக்கு இரண்டாவது பாடல் குண்டம் நம்ம முன்னே சொல்லியிருக்கிறோம் இவ இந்த திருவாசகத்தை பற்றி தான் பல்வேறு ஆய்வுகள் நிகழ்த்தணும் காரணம் என்னன்னு கேட்டா தலைப்புகள் பதிக தலைப்புகள் என்று முதல்ல எடுத்துக்கணும் பிட்டு நேர்பட மண் சுமந்த பெருந்தூரை பெரும் பித்தனி சட்டனி அது மூணாவது இல்ல சட்ட நேர்பட வந்திலாத சடக்க நீ மூனை சார்ந்திலேன் சிற்றன் நீ சிவலோக நீ சிறு நாயினும் கடை ஆயம் நீ எங்க ஆட்கொள் வான் வந்து காட்டி நாய்கழு குண்டிலே இதான் பழைய வந்தது எல்லாம் அஞ்சு வருஷம் சிக்காக செலவு பண்ணல இயலுக்காக தான் செலவு பண்ணணும் அதனால இப்படி படிக்கணும் மூர்த்திகள் பாடினா யாருமே அப்படிலாம் பாடுவாங்களோ ரொம்ப அருமையா இருக்கும் நமக்கு இது அப்படிதான் பித்து நேர்பட மன்சு மந்த பேருந்தூரை பேரும் பித்தனி இதுதான் பழைய பந்ததி <laughs> அப்படி பாடும் ரொம்ப அருமை இது யாருக்காக பிட்டு நேர்பட வந்தது அப்படின்னு கேட்டா எல்லாம் ஒரு கல்ல நம்ம ரெண்டு மாங்கான்ங்கிறோம்ல அப்படிலாம் பெருமான அது மாதிரிலாம் ஒரு கல்ல ரெண்டு மாங்காய் அடிக்கிறவர் தான் <laughs> ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ மணிவாசகருக்கு ஆற்றுல பெருவெள்ளம் பெருவெள்ளம் வந்தபோது இது என்னன்னு கேட்டால் எல்லாம் வீட்டுக்கு ஒரு ஆள் வந்துடணும்னு சொன்னாங்க இந்த வீட்டுக்கு ஒரு ஆள் வரணும்னு சொல்லுகிற பொழுது ரொம்ப காலமாக அந்த ஊரில் இருக்கிற ஆவணி மூலை வீதி கீழே ஆவணி மூலை தெற்கு ஆவணி மேல மூதியோ இருக்குது அந்த ஆவணி மூலையில் ஒரு கஞ்சி குடிச்சுக்கிட்டு என்னமோ இந்த பிட்டை காலையில் சுட்டு நாலு பேருக்கு கொடுத்து அதில் வர்ற பணத்தை கொண்டு சாப்பிட்டுட்டு ஆனால் அதில் என்ன பண்ணணும்னு கேட்டால் தினமும் இந்த பிட்டு தினவுன்னு உடனே வச்சு சொக்கநாதா மீனாட்சி தாயே நீ தாமா இன்னைக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு நிவத்தியம் பண்ணிவிட்டு அப்படி செய்யும் பெருமான் பார்த்தார் ஒரு தரம் வந்தா ஒரே தரத்துல ஒரு தரம் வந்தா நாலஞ்சு வேலையும் முடிச்சிடணும் நம்ம திருவண்ணாமலை வந்தா கோயிலுக்கும் போடுவோம் யார் யாரை பார்க்கணும் பார்த்துருவோம் ஏதேன்னு திருவண்ணாமலை தான் கிடைக்கிறதுன்னு அதை அதை வாங்கிக்குவோம் அப்படி ஏறிடுவோம் இல்லை வாங்குறதுக்கு ஒரு தரம் பெருமானை பார்க்க ஒரு தரம் நன்றரை பார்க்க ஒரு அப்படி இல்லை அது மாதிரி பார்த்தார் இந்த அம்மா ரொம்ப நாளா நமக்கு சொக்கனா சொக்கனாதான்னு பிட்டு பிச்சு சொல்லிட்டு தினமும் நிவேதனம் பண்றா இதே நேரத்தில் அங்க என்னன்னு கேட்டா வையாத்துல பெருக்கெடுத்து வீட்டுக்கு ஒரு ஆள் வேண்டியிருக்கு சரிங்களா வீட்டுக்கு ஒரு ஆள் வேணும்னு சொன்னா அது மாதிரி இது பண்ணிட்டாங்க அப்போ வந்து என்னன்னு அந்த கரையும் அடைக்க வேண்டியிருக்கு இவர் வந்துதான் அடைக்கணும் ஏன் அது வரைக்கும் உள்ளே இருக்காரு ஜெயிலில் யாரு மணிவாசர் மாண்டு மிகு மாண்டு இப்போ எங்கே இருக்குது பாவம் கம்பி நீட்டு இருக்குது பாவம் <laughs> அப்படி இருக்குது பாவம் அப்படி எண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கு கருணை கொடுக்கணும் அதனால இங்க இந்த அம்மாவுக்கு ரொம்ப நாளா செஞ்ச பிட்டு செஞ்சவர்களுக்கும் கருணை செய்யணும் அதே போல நம்முடைய மணிவாச பெருமானியும் இது பண்ணணும் காப்பாற்றணும் அதனால ஒரே நேரத்துல ஒரு கூடையை எடுத்துக்கிட்டது மண்வெட்டியும் எடுத்துக்கிட்டது <laughs> எதையும் எடுத்துக்காது <laughs> ஆனா உன்ன அந்த காலத்துல தொழிலாளர் சொன்ன தங்களுக்குரிய தொழிலுக்குரிய கருவி எடுத்துட்டு வருவாங்க இப்ப அதெல்லாம் செய்யறது இல்லை ஆமா முந்தா நாள் முந்தா நாள் சத்தியம் திருநள்ளாறு ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க என்று சொல்றாரு அதனால வந்தாரா வந்தா என்னன்னா இந்த அம்மா வந்துரு இவர் இந்த அம்மா ஐயோ ஒரு ஆள் கூட கிடைக்கலையே வீட்டுக்கு ஒரு ஆள்னு சொல்லிவிட்டானே பாண்டியன் அரசன் சொல்லிவிட்டானே சொக்கநாதா சொக்கநாதா சொக்கநாதா இப்படி பார்த்தீங்களா அந்த கடமையை செய்யணும் இப்போ என்ன நான் எங்க ஆள் தேட போறேன் எனக்கு தெரியல ஆள் இல்லையே என்ன சுதந்திரம் எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு இதில் எல்லோரும் வீணாக போச்சு இதுதான் இதான் சுதந்திரம் வாங்க சுதந்திரம்னா கடமை செய்யாத இருக்கிறது சுதந்திரமா அப்படி போட்டுது அதனால அந்த மாதிரி அப்பதான் சொக்கநாதர் அருமையா மண்வெட்டி ஒண்ணு கூட ஒன்று எடுத்துக்கிட்டு இல்ல நேராக இப்படி வந்து இதுன்னு இது என்ன பண்ணணும் யாருக்கு வந்து தன்னுடைய கரை அடிக்கிறதுக்கு வரலன்னு சொன்ன உடனே என்ன இது அங்க வந்துதான் சத்தம் போடுது சரிங்களா யாருக்காவது வந்து தண்ணி இனி கரை அடைக்கணும்னா சொல்லுங்க கூலி ஆள் வந்திருக்கிறேன் கூலி ஆள் வேணுமோ கூலி ஆள் பாவம் இந்த அம்மா என்ன அடாடா இங்க வாப்பா அப்படின்னது என்ன பாட்டி என்ன அப்படின்னாரு என் பங்கு அடைக்கணும்பா அதனால போனேன் போயிட்டு வரேன் பாட்டி என்ன பாட்டி டமகம்னு வாசனை அடிக்குது அது வாசனை பிடிச்சிட்டு புட்டு புட்டுறது அதனால அது கொஞ்சம் புட்டு கூட்டி போச்சு பாட்டி இது வரைக்கும் நிமித்தியம் பண்ணிச்சு அது உண்மையாக வேணாமா கண் கண்ட தெய்வம் இல்லை அது அதனால உண்மையாகணுங்கிறதா எதுங்க சரின்னு கொஞ்சம் கொண்டாந்து <laughs> இன்னும் கொஞ்சம் போடு பாட்டி நீ போய் அடைச்சிட்டு வந்து போ நிறைய தர்றேன் இந்த இன்னும் கொஞ்சம் தான் சாப்பிட்டு நல்லா இருக்கு பாட்டி அருமையா இருக்கு பாட்டி அப்படின்னு வாங்கி சாப்பிட்டுட்டு இந்த அம்மாவா கூட போயிருக்க அன்னைக்கு கிடையாது அதுக்குன்னு ஒதுக்கப்பட்டது இந்த வண்டிக்குன்னு ஒதுக்கப்பட்டது அப்படி பார்த்தீங்களா அதனாலதான் அந்த காலத்துல அரசுன்னா நீ எதையும் தண்ணின்னு வந்துட்டுன்னா இப்ப நம்ம என்ன பண்றோம் அரசு என்ன செய்தது என்று கேட்கிறோம் அப்ப அப்படி இல்லை நீ குடிமக்கள் நீங்க என்ன பண்ணீங்க அதனால் குடிமக்களும் சேர்ந்துதான் அந்த அரசோடு இயங்கணும் அப்பதான் அந்த குடியாட்சின்னு பேரு குடிமக்களும் சேர்ந்து இயங்கணும் அது போல அவனு என்ன